بسم الله الرحمن الرحيم الحمد لله فاطر السلام السَّمَاوَاتِ وَالْأَرْضِ جَاعِلِ الْمَلَائِكَةِ رُسُلًا أُولِي أَجْنِحَةٍ مَثْنَى وَثُلَاثَ وَرُبَاعَ يَزِيدُ فِي الْخَلْقِ مَا يَشَاءُ إِنَّ اللَّهَ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرٌ مَا يَفْتَحِ اللَّهُ لِلنَّاسِ مِنْ رَحْمَةٍ فَلَا مُمْسِكَ لَهَا وَمَا يُمْسِكُ فَلَا مُرْسِلَ لَهُ مِن بَعْدِهِ وَهُوَ الْعَزِيزُ الْحَكِيمُ அத்தியாயம் ஃபாத்திர் மக்காவில் அருளப்பட்டது வசனங்கள் நாற்பத்தி ஐந்து அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால் வானங்களையும் பூமியையும் படைத்தவனும் வானவர்களை தூது கொண்டு செல்பவர்களாக நியமித்தவனும் ஆகிய அல்லாஹுக்கே எல்லா புகழும் அவ்வானவர்கள் எத்தகையோர் எனில் அவர்களுக்கு இரண்டிரண்டு மூன்று மூன்று நான்கு நான்கு இறக்கைகள் உள்ளன அவன் தன்னுடைய படைப்புகளின் வடிவமைப்பில் தான் நாடுவதை அதிகப்படுத்துகின்றான் சின்னமாக அல்லாஹு அனைத்தின் மீதும் பேராற்றல் கொண்டவனாக இருக்கின்றான் அல்லாஹு எந்த ஓர் அருள் வாயிலை மக்களுக்காக திறந்துவிட்டாலும் அதனை தடுக்கக்கூடியவர் யாருமிலர் மேலும் அவன் அதனை அடைத்து விட்டால் அதற்கு பிறகு அதனை திறக்கக்கூடியவர் வேறு யாரும் இலர் அவன் யாவற்றையும் மிகைத்தவனாகவும் நுண்ணறிவாளனாகவும் இருக்கின்றான் أيها الرَّسُولُ نِعْمَةَ اللَّهِ عَلَيْكُمْ هَلْ مِنْ خَالِقٍ غَيْرُ اللَّهِ يَرْزُقُكُم مِّنَ السَّمَاءِ وَالْأَرْضِ لَا إِلَٰهَ إِلَّا هُوَ فأنا تؤفكون وَإِن يُكَذِّبُوكَ فَقَدْ كُذِّبَتْ رُسُلٌ مِّن قَبْلِكَ وَإِلَى اللَّهِ تُرْجَعُ الْأُمُورُ மனிதர்களே அல்லாஹ் உங்கள் மீது பொழிந்துள்ள அருட்பேறுகளை நினைவில் வையுங்கள் வானம் மற்றும் பூமியிலிருந்து உங்களுக்கு வாழ்வாதாரம் அளிக்கின்ற படைப்பாளன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இருக்கின்றாரா வணக்கத்திற்குரியவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை பிறகு எங்கிருந்து நீங்கள் ஏமாற்றப்படுகின்றீர்கள் நபியே இப்பொழுது இவர்கள் உம்மை பொய்யர் என்று தூற்றுகின்றார்கள் என்றால் இது புதிய விஷயம் அல்ல உமக்கு முன்பும் அநேக தூதர்கள் பொய்யர்கள் என்று தூற்றப்பட்டிருக்கின்றார்கள் மேலும் அனைத்து விவகாரங்களும் இறுதியில் அல்லாஹுவிடம்தான் திரும்ப கொண்டு வரப்பட இருக்கின்றன يا أيها الناس إن وعد الله حق فلا تغرنكم الحياة الدنيا ولا يغرنكم بالله الغرور إن الشيطان لكم عدو فاتخذوه عدواً إِنَّمَا يَدْعُو حِزْبَهُ لِيَكُونُوا مِنْ أَصْحَابِ السَّعِيرِ الَّذِينَ كَفَرُوا لَهُمْ عَذَابٌ شَدِيدٌ وَالَّذِينَ آمَنُوا وَعَمِلُوا الصَّالِحَاتِ لَهُم مَّغْفِرَةٌ وَأَجْرٌ كَبِيرٌ மனிதர்களே சின்னமாக அல்லாஹுவின் வாக்குறுதி உண்மையானது எனவே உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றத்தில் ஆழ்த்திட வேண்டாம் மேலும் அந்த பெரும் ஏமாற்றுக்காரனும் உங்களை அல்லாஹுவின் விஷயத்தில் ஏமாற்றிவிட வேண்டாம் உண்மையாக ஷைத்தான் உங்களின் பகைவனாவான் ஆகையால் நீங்களும் அவனை உங்களின் பகைவனாகவே கருதுங்கள் அவன் தன்னை பின்பற்றுபவர்களை தனது வழியில் அழைத்துக் கொண்டிருப்பது அவர்கள் நரகவாசிகளுடன் இணைந்துவிட வேண்டும் என்பதற்காகத்தான் எவர்கள் நிராகரிக்கின்றார்களோ அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கின்றது மேலும் எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிகின்றார்களோ அவர்களுக்கு மன்னிப்பும் பெரும் கூலியும் இருக்கின்றன أَفَمَنْ زُيِّنَ لَهُ سُوءُ عَمَلِهِ فَرَآهُ حَسَنًا فَإِنَّ اللَّهَ يُضِلُّ مَن يَشَاءُ وَيَهْدِي مَن يَشَاءُ فَلَا تَذْهَبْ نَفْسُكَ عَلَيْهِمْ حَسَرَاتٍ إِنَّ اللَّهَ عَلِيمٌ بِمَا يَصْنَعُونَ وَاللَّهُ الَّذِي أَرْسَلَ الرِّيَاحَ فَتُثِيرُ سَحَابًا فَسُقْنَاهُ إِلَى بَلَدٍ مَّيِّتٍ فَأَحْيَيْنَا بِهِ الْأَرْضَ بَعْدَ مَوْتِهَا كَذَلِكَ النُّشُورُ எந்த மனிதனுக்கு அவனுடைய தீய செயல் அலங்காரமாக்கப்பட்டிருக்கிறதோ மேலும் அதனை அவன் நல்லதென்று கருதி கொண்டிருக்கின்றானோ அந்த மனிதனின் வழிகேட்டிற்கு எல்லையேதும் உண்டா என்ன சின்னமாக அல்லாஹு தான் நாடுவோரை நெறி பிறழச் செய்கின்றான் மேலும் தான் நாடுவோரை நேர்வழியில் செலுத்துகின்றான் எனவே நபியே இவர்களுக்காக துக்கமும் வேதனையும் அடைந்தே உமது உயிர் உருகி போய்விட வேண்டாம் இவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற அனைத்தையும் சின்னமாக அல்லாஹ் நன்கறிகின்றான் மேலும் காற்றுகளை அனுப்புகின்றவன் அல்லாஹுதான் பின்னர் அவை மேகங்களை உயரே கிளப்புகின்றன பிறகு அதனை வறண்ட பகுதிகளுக்கு நாம் கொண்டு செல்கின்றோம் மேலும் இறந்து கிடக்கும் பூமியை அதன் மூலம் உயிர்ப்பிக்கின்றோம் இறந்து போன மனிதர்களை மீண்டும் உயிரோடு எழுப்புவதும் இவ்வாறுதான் مَنْ كَانَ يُرِيدُ الْعِزَّةَ فَلِلَّهِ الْعِزَّةُ جَمِيعًا إِلَيْهِ يَصْعَدُ الْكَلِمُ الطيب والعمل الصالح يرفعه والذين يمكرون السيئات لهم عذاب شديد ومكر أولئك هو يبور எவரேனும் கண்ணியத்தை விரும்பினால் கண்ணியம் முழுவதும் அல்லாஹுவுக்கே உரியதாகும் என்பதை அவர் தெரிந்து கொள்ள வேண்டும் அவனை நோக்கி உயர்ந்து செல்வது தூய்மையான சொல் மட்டுமே இன்னும் நற்செயல் அதனை மேலே உயர்த்துகின்றது மேலும் எவர்கள் தீய சூழ்ச்சிகள் செய்கின்றார்களோ அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது மேலும் அவர்களுடைய சூழ்ச்சிகள் தானாகவே அழியக்கூடியவையாக இருக்கின்றன وَاللَّهُ خَلَقَكُم مِّن تُرَابٍ ثُمَّ مِن نُّطْفَةٍ ثُمَّ جَعَلَكُمْ أَزْوَاجًا وَمَا تَحْمِلُ مِنْ أُنثَىٰ وَلَا تَضَعُ إِلَّا بِعِلْمِهِ وما يعمر من معمر ولا ينقص من عمره إلا في كتاب إِنَّ ذَلِكَ عَلَى اللَّهِ يَسِيرٌ அல்லாஹ் உங்களை மண்ணிலிருந்து படைத்தான் பிறகு இந்திரியத்திலிருந்து படைத்தான் பின்னர் உங்களை ஆண் பெண் ஜோடிகளாய் ஆக்கினான் அல்லாஹு அறியாமல் எந்த ஒரு பெண்ணும் கர்ப்பம் தரிப்பதும் இல்லை குழந்தையை பெறுவதும் இல்லை இவ்வாறே நீண்ட ஆயுள் உடையவர் அதிக வயதை பெறுவதும் இல்லை எவருடைய வயதும் குறைக்கப்படுவதும் இல்லை இவையெல்லாம் அந்த ஏட்டில் பதியப்படாமல் சின்னமாக அல்லாஹுவுக்கு இது மிக எளிய காரியமாகும் وَمَا يَسْتَوِي الْبَحْرَانِ هَذَا عَذْبٌ فُرَاتٌ سَائِغٌ شَرَابُهُ وَهَذَا مِلْحٌ أُجَاجٌ وَمِن كُلٍّ تَأْكُلُونَ لَحْمًا طَرِيًّا وَتَسْتَخْرِجُونَ حِلْيَةً تَلْبَسُونَهَا وَتَرَى الْفُلْكَ فِيهِ مَوَاخِرَ لِتَبْتَغُوا مِنْ فَضْلِهِ وَلَعَلَّكُمْ تَشْكُرُونَ இரண்டு நீர்ப்பரப்புகள் சமமாக மாட்டா ஒன்று சுவையானதாகவும் தாகம் தணிக்கக்கூடியதாகவும் குடிப்பதற்கு இன்பமாயும் இருக்கின்றது மற்றொன்று தொண்டையை கரகரக்க செய்யும் அளவு கடும் உவர்ப்பானதாயிருக்கின்றது ஆயினும் இரண்டிலிருந்தும் நீங்கள் புத்தம் புதிய இறைச்சியை பெற்றுக் கொள்கின்றீர்கள் அணிவதற்கான அழகு சாதனங்களை வெளிக்கொணர்கிறீர்கள் மேலும் இந்த நீரில் நீங்கள் பார்க்கின்றீர்கள் அதன் மார்பை பலந்து கொண்டு கப்பல்கள் செல்வதை நீங்கள் அல்லாஹுவின் அருளை தேட வேண்டும் அவனுக்கு நன்றி செலுத்துவோராய் திகழ வேண்டும் என்பதற்காக يولج الليل في النهار ويولج النهار في الليل وسخر الشمس والقمر كل يجري لأجل مسمى ذلكم الله رب رَبُّكُمْ لَهُ الْمُلْكُ وَالَّذِينَ تَدْعُونَ مِن دُونِهِ مَا يَمْلِكُونَ مِن قِطْمِيرٍ إِن تَدْعُوهُمْ لَا يَسْمَعُوا دُعَاءَكُمْ وَلَوْ سَمِعُوا مَا اسْتَجَابُوا لَكُمْ وَيَوْمَ الْقِيَامَةِ يَكْفُرُونَ بِشِرْكِكُمْ وَلَا يُنَبِّئُونَ يُنَبِّئُكَ مِثْلُ خَبِيرٍ அவன் பகலினுள் இரவையும் இரவினுள் பகலையும் கோர்த்து கொண்டு வருகின்றான் மேலும் சூரியனையும் சந்திரனையும் கட்டுப்படுத்தி வைத்திருக்கின்றான் இவை அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை சென்று கொண்டிருக்கும் இந்த பணிகள் அனைத்தையும் செய்து கொண்டிருக்கும் அந்த அல்லாஹுதான் உங்கள் அதிபதி ஆட்சி அதிகாரம் அவனுக்கே உரியதாகும் மேலும் அவனை விடுத்து நீங்கள் யார் யாரை அழைக்கின்றீர்களோ அவர்கள் ஓர் இம்மியளவு பொருளுக்கும் உரிமையாளர்கள் அல்லர் நீங்கள் அவர்களை அழைத்தால் அவ்வழைப்பினை அவர்களால் செவியேற்க முடிவதில்லை மேலும் செவியேற்றாலும் அவர்களால் உங்களுக்கு எந்த பதிலையும் அளிக்க முடிவதில்லை மேலும் மறுமை நாளில் உங்களுடைய இணை வைப்பு செயலை அவர்கள் ஏற்க மறுத்து விடுவார்கள் யதார்த்த நிலை பற்றி இத்தகைய துல்லியமான தகவலை யாவும் தெரிந்த ஒருவனைத் தவிர யாராலும் உங்களுக்கு அறிவித்து தர முடியாது يا أيها الناس أنتم الفقراء إلى الله والله الله هُوَ الْغَنِيُّ الْحَمِيدُ إِن يَشَأْ يُذْهِبْكُمْ ويأتي بِخَلْقٍ جَدِيدٍ وَمَا ذَلِكَ عَلَى اللَّهِ بِعَزِيزٍ وَلَا تذر وَازِرَةٌ وِزْرَ أُخْرَى وَإِن تدعو مُثْقَلَةٌ إِلَى حِمْلِهَا لَا يُحْمَلْ مِنْهُ شَيْءٌ وَلَوْ كَانَ ذَا قُرْبَى إِنَّمَا تُنذِرُ الَّذِينَ يَخْشَوْنَ رَبَّهُم بِالْغَيْبِ وَأَقَامُوا الصَّلَاةَ وَمَن تَزَكَّى فَإِنَّمَا يَتَزَكَّى لِنَفْسِهِ وإلى الله المصير மனிதர்களே நீங்கள் நாம் அல்லாஹுவிடம் தேவையுடையவர்களாய் இருக்கின்றீர்கள் ஆனால் அல்லாஹுவோ தேவைகள் அற்றவனும் மாபெரும் புகழுக்குரியவனும் ஆவான் அவன் நாடினால் உங்களை அகற்றிவிட்டு உங்களுக்கு பதிலாக ஏதேனும் புதிய படைப்பை கொண்டு வந்து விடுவான் இவ்வாறு செய்வது அல்லாஹுவை பொறுத்து சிறிதும் சிரமமானதென்று சுமை சுமக்கும் எவரும் மற்றொருவருடைய சுமையை சுமக்க மாட்டார் மேலும் சுமை ஏற்றப்பட்ட ஒருவர் தன்னுடைய சுமையை சுமக்கும்படி கெஞ்சினாலும் அவருடைய சுமையின் ஒரு சிறு பாகத்தை கூட ஏற்றுக்கொள்ள எவரும் முன்வரமாட்டார் அவர் மிக நெருங்கிய உறவினரானாலும் சரியே நபியே நேரில் காணாமலேயே தங்களுடைய இறைவனுக்கு எவர்கள் அஞ்சுகின்றார்களோ மேலும் தொழுகையை நிலைநாட்டுகின்றார்களோ அவர்களை மட்டுமே உம்மால் எச்சரிக்கை செய்ய முடியும் எவர் தூய்மையை மேற்கொண்டாலும் அவர் தனது நலனுக்காகவே அதனை மேற்கொள்கின்றார் மேலும் அனைவரும் அல்லாஹுவிடமே திரும்பிச் செல்ல வேண்டியுள்ளது وَمَا يَسْتَوِي الْأَعْمَى وَالْبَصِيرُ ولا الظلمات ولا النور ولا الظل ولا الحرور وما يستوي الأحياء ولا الأموات إن الله يسر يُسْمِعُ مَن يَشَاءُ وَمَا أَنْتَ بِمُسْمِعٍ مَّن فِي الْقُبُورِ إِنْ أَنْتَ إِلَّا نَذِيرٌ பார்வையற்றவனும் பார்வையுள்ளவனும் சமமாக மாட்டார்கள் இருள்களும் ஒளியும் சமமானவை அல்ல குளிர் தரும் நிழலும் வெயிலின் வெப்பமும் ஒன்றுபோல் இல்லை மேலும் உயிருள்ளவர்களும் உயிரற்றவர்களும் சமமானவர்கள் அல்ல அல்லாஹ் தான் நாடுவோரை செவியேற்கச் செய்கின்றான் ஆயினும் நபியே மன்னரைகளில் அடக்கப்பட்டிருப்பவர்களை செவியேற்கச் செய்ய உம்மால் முடியாது நீர் எச்சரிக்கை செய்பவர் மட்டுமே ஆவீர் إِنَّا أَرْسَلْنَاكَ بِالْحَقِّ بَشِيرًا وَنَذِيرًا وَإِن مِّنْ أُمَّةٍ إِلَّا خَلَا فِيهَا نَذِيرٌ وَإِن يُكَذِّبُوكَ فَقَدْ كَذَّبَ الَّذِينَ مِن قَبْلِهِمْ جَاءَتْهُمْ رُسُلُهُم بِالْبَيِّنَاتِ وَبِالزُّبُرِ وَبِالْكِتَابِ الْمُنِيرِ ثُمَّ أَخَذْتُ الَّذِينَ كَفَرُوا فَكَيْفَ كَانَ نَكِيرِ நாமே உம்மை நற்செய்தி சொல்பவராகவும் எச்சரிக்கை செய்பவராகவும் நியமித்து சத்தியத்துடன் அனுப்பியுள்ளோம் மேலும் எச்சரிக்கை செய்பவர் எவரும் வருகை தராமல் எந்த சமுதாயமும் இருந்ததில்லை இப்போது இவர்கள் உம்மை பொய்யர் என்று தூற்றுகின்றார்கள் எனில் இவர்களுக்கு முன் வாழ்ந்து சென்றவர்களும் பொய்யர் என்று தூற்றியிருக்கின்றார்கள் அவர்களுடைய தூதர்கள் அவர்களிடம் வெளிப்படையான சான்றுகளையும் ஆகமங்களையும் தெளிவான வழிகாட்டுதலை வழங்கும் வேதத்தையும் கொண்டு வந்திருந்தார்கள் பின்னர் எவர்கள் ஏற்கவில்லையோ அவர்களை நான் பிடித்துக் கொண்டேன் மேலும் பார்த்து கொள்ளுங்கள் என்னுடைய தண்டனை எத்துணை கடுமையாக இருந்தது என்பதை أَلَمْ تَرَ أَنَّ اللَّهَ أَنزَلَ مِنَ السَّمَاءِ مَاءً فَأَخْرَجْنَا بِهِ ثَمَرَاتٍ مُخْتَلِفًا أَلْوَانُهَا وَمِنَ الْجِبَالِ جُدَدٌ بِيضٌ وَحُمْرٌ مُخْتَلِفٌ أَلْوَانُهَا وَغَرَابِيبُ سُودٌ وَمِنَ النَّاسِ وَالدَّوَابِّ الْكَلْبِ وَالْأَنْعَامِ مُخْتَلِفٌ أَلْوَانُهُ كَذَلِكَ إِنَّمَا يَخْشَى اللَّهَ مِنْ عِبَادِهِ الْعُلَمَاءُ إِنَّ اللَّهَ عَزِيزٌ கவனிக்கவில்லையா அல்லாஹு வானத்திலிருந்து மழை பொழியச் செய்கின்றான் பிறகு அதன் மூலம் பல நிறங்கள் கொண்ட விதவிதமான கனிகளை நாம் வெளிக்கொணர்கின்றோம் மலைகளிலும் கூட வெண்மை சிவப்பு அடர்ந்த கருப்பு ஆகிய நிறக்கோடுகள் காணப்படுகின்றன மேலும் இவ்வாறே மனிதர்கள் விலங்குகள் மற்றும் கால்நடைகள் ஆகியவற்றின் நிறங்களும் பலவிதமாய் உள்ளன உண்மையில் அல்லாஹ்வின் அடிமைகளில் ஞானமுடையோர் மட்டுமே அவனுக்கு அஞ்சுகின்றார்கள் சின்னமாக அல்லாஹ் யாவற்றையும் மிகைத்தவனாகவும் பெரும் மன்னிப்பாளனாகவும் இருக்கின்றான் إِنَّ الَّذِينَ يَتْلُونَ كِتَابَ اللَّهِ وَأَقَامُوا الصَّلَاةَ وَأَنفَقُوا مِمَّا رَزَقْنَاهُمْ سِرًّا وَعَلَانِيَةً يَرْجُونَ تِجَارَةً لَّن تَبُورَ ليوفيهم أجورهم ويزيدهم من فضله إنه غفور شكور எவர்கள் அல்லாஹுவின் வேதத்தை ஓதுகின்றார்களோ மேலும் தொழுகையை நிலைநாட்டுகின்றார்களோ மேலும் நாம் அவர்களுக்கு அளித்தவற்றிலிருந்து மறைவாகவும் வெளிப்படையாகவும் செலவு செய்கின்றார்களோ அவர்கள் திண்ணமாக என்றைக்கும் நஷ்டமடையாத ஒரு வியாபாரத்தை எதிர்பார்த்திருக்கின்றார்கள் இந்த வியாபாரத்தில் அவர்கள் தங்களிடமுள்ள அனைத்தையும் முதலீடு செய்வது அவர்களுக்குரிய கூலியை அல்லாஹ் அவர்களுக்கு முழுமையாக கொடுக்க வேண்டும் மேலும் தன்னுடைய அருளிலிருந்து அதிகமாக அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதற்காக சின்னமாக அல்லாஹ் அதிகம் மன்னிப்பவனாகவும் உரிய மதிப்பளிப்பவனாகவும் இருக்கின்றான் والذي أوحينا إليك من الكتاب هو الحق مصدقا لما بين يديه إِنَّ اللَّهَ بِعِبَادِهِ لَخَبِيرٌ بَصِيرٌ ثُمَّ أَوْرَثْنَا الْكِتَابَ الَّذِينَ اصْطَفَيْنَا مِنْ عِبَادِنَا فَمِنْهُمْ ظَالِمٌ لِنَفْسِهِ وَمِنْهُمْ مُقْتَصِدٌ وَمِنْهُمْ سَابِقٌ بِالْخَيْرَاتِ بِإِذْنِ اللَّهِ ذَلِكَ هُوَ الْفَضْلُ الْكَبِيرُ جَنَّاتُ عَدْنٍ يَدْخُلُونَهَا يُحَلَّوْنَ فِيهَا مِنْ أَسَاوِرَ مِنْ ذَهَبٍ وَلُؤْلُؤًا وَلِبَاسُهُمْ فِيهَا حَرِيرٌ وَقَالُوا الْحَمْدُ لِلَّهِ الَّذِي أَذْهَبَ عَنَّا الْحَزَنَ إِنَّ رَبَّنَا لَغَفُورٌ شَكُورٌ الَّذِي أحلنا دار المقامة من فضله لا يمسنا فيها نصب ولا يمسنا فيها لغوب نبيه வகையின் மூலம் நாம் உமக்கு அருளிய வேதம்தான் உண்மையானதாகும் இது தனக்கு முன் வந்திருந்த வேதங்களை மைப்படுத்தக்கூடியதாயிருக்கிறது சின்னமாக அல்லாஹு தன்னுடைய அடிமைகளின் நிலைமைகளை நன்கு புரிந்தவனாகவும் அனைத்தையும் உற்று நோக்குபவனாகவும் இருக்கின்றான் பிறகு நாம் நம்முடைய அடிமைகளிலிருந்து வேதத்தின் வாரிசுகளாக எவர்களை தேர்ந்தெடுத்தோமோ அவர்களை இவ்வேதத்துக்கு வாரிசுகளாக்கினோம் இப்போது அவர்களில் சிலர் தங்களுக்கே அநீதி இழைப்பவர்களாயிருக்கின்றனர் இருக்கின்றனர் மேலும் சிலர் இடைப்பட்ட நிலையில் இருக்கின்றனர் இன்னும் சிலர் அல்லாஹுவின் கட்டளைப்படி நற்செயல்களில் முந்திச் செல்பவர்களாயிருக்கின்றனர் இதுதான் மாபெரும் அருளாகும் நீடித்த நிலையான சுவனங்களில் இவர்கள் நுழைவார்கள் அங்கே தங்க காப்புகளும் முத்துக்களும் அவர்களுக்கு அணிவிக்கப்படும் அங்கு அவர்களின் உடைகள் பட்டாக இருக்கும் மேலும் அவர்கள் கூறுவார்கள் நம்மை விட்டு கவலையை அகற்றிய அல்லாஹுக்கு நன்றி சின்னமாக நம்முடைய இறைவன் பெரும் மன்னிப்பாளனாகவும் உரிய மதிப்பை அளிப்பவனாகவும் இருக்கின்றான் அவனே தன்னுடைய அருளால் நம்மை நிலையான இருப்பிடத்தில் தங்க வைத்துள்ளான் இங்கு எவ்வித சிரமமும் நமக்கு நேருவதில்லை மேலும் எவ்வித சோர்வும் ஏற்படுவதில்லை وَالَّذِينَ كَفَرُوا لَهُمْ نَارُ جَهَنَّمَ لَا يُقْضَى عَلَيْهِمْ فَيَمُوتُوا وَلَا يُخَفَّفُ عَنْهُمْ مِنْ عَذَابِهَا كَذَلِكَ نَجْزِي كُلَّ كَفُورٍ وَهُمْ يَصْطَرِخُونَ فِيهَا رَبَّنَا أَخْرِجْنَا نَعْمَلْ صَالِحًا غَيْرَ الَّذِي كُنَّا نَعْمَلُ أَوَلَمْ نُعَمِّرْكُم مَّا يَتَذَكَّرُ فِيهِ مَن تَذَكَّرَ وَجَاءَكُمُ النَّذِيرُ فَذُوقُوا فَمَا لِلظَّالِمِينَ مِن نَّصِيرٍ மேலும் எவர்கள் நிராகரித்தார்களோ அவர்களுக்கு நரக நெருப்புதான் இருக்கிறது அவர்கள் மரணம் அடையும் வகையில் அவர்களுடைய கதை முடிக்கப்படவும் மாட்டாது நரகத்தின் வேதனையில் ஒரு சிறிதும் அவர்களுக்கு குறைக்கப்படவும் மாட்டாது இவ்வாறே நிராகரிக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நாம் கூலி கொடுக்கின்றோம் அவர்கள் அங்கு கூக்குரலிட்டு கூறுவார்கள் எங்கள் இறைவனே எங்களை இங்கிருந்து வெளியேற்று நாங்கள் முன்பு செய்து கொண்டிருந்த செயல்களுக்கு மாறுபட்ட நல்ல செயல்களை புரிவதற்காக அவர்களுக்கு பதில் அளிக்கப்படும் ஒருவன் படிப்பினை பெற வேண்டும் என்று நினைத்தால் படிப்பினை பெறுவதற்கு போதுமான ஆயுளை நாம் உங்களுக்கு வழங்கிடவில்லையா மேலும் எச்சரிப்பவரும் உங்களிடம் வந்திருந்தாரே இப்போது நன்கு சுவையுங்கள் கொடுமையாளர்களுக்கு இங்கு உதவி செய்வார் யாரும் இல்லை إِنَّ اللَّهَ عَالِمُ غَيْبِ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ إِنَّهُ عَلِيمٌ بِذَاتِ الصُّدُورِ هُوَ الَّذِي جَعَلَكُمْ خَلَائِفَ فِي الْأَرْضِ فَمَن كَفَرَ فَعَلَيْهِ كُفْرُهُ وَلَا يَزِيدُ الْكَافِرِينَ كُفْرُهُمْ عِندَ رَبِّهِمْ إِلَّا مَقْتًا وَلَا يَزِيدُ الْكَافِرِينَ كُفْرُهُمْ إِلَّا خَسَارًا அல்லாஹு வானங்களிலும் பூமியிலும் மறைவாக உள்ள ஒவ்வொன்றையும் அறிந்தவனாக இருக்கின்றான் சின்னமாக அவன் நெஞ்சங்களில் மறைந்திருக்கும் ரகசியங்களை கூட நன்கறிகின்றான் அவனே பூமியில் உங்களை பிரதிநிதிகளாயாக்கியிருக்கின்றான் இனி எவன் நிராகரித்தாலும் அவனுடைய நிராகரிப்பின் தீய விளைவு அவனையே சாரும் மேலும் நிராகரிப்பாளர்களின் நிராகரிப்பு அவர்களுடைய இறைவனின் கோபத்தை அவர்கள் மீது அதிகப்படுத்துமே தவிர வேறெந்த முன்னேற்றத்தையும் அவர்களுக்கு அளிக்காது நிராகரிப்பாளர்களுக்கு இழப்பு அதிகமாவதை தவிர வேறு எந்த முன்னேற்றமும் இல்லை قُلْ أَرَأَيْتُمْ شُرَكَاءَكُمُ الَّذِينَ تَدْعُونَ مِن دُونِ اللَّهِ أَرُونِي مَاذَا خَلَقُوا مِنَ الْأَرْضِ أَمْ لَهُمْ شِرْكٌ فِي السَّمَاوَاتِ أَمْ آتَيْنَاهُمْ كِتَابًا فَهُمْ عَلَى بَيِّنَةٍ مِّنْهِ بَلْ إِنْ يَعِلُ الظَّالِمُونَ بَعْضُهُمْ بَعْضًا إِلَّا غُرُورًا إِنَّ اللَّهَ يُمْسِكُ السَّمَاوَاتِ وَالْأَرْضَ أَن تَزُولَا وَلَئِن زَالَتَا إِنْ أَمْسَكَهُمَا مِنْ أَحَدٍ مِنْ بَعْدِهِ إِنَّهُ كَانَ حَلِيمًا غَفُورًا நபியே இவர்களிடம் கேளும் இறைவனை விடுத்து நீங்கள் பிரார்த்திக்கின்ற உங்களுடைய இணை தெய்வங்களை பற்றி எப்போதேனும் நீங்கள் சிந்தித்து பார்த்ததுண்டா பூமியில் எதைத்தான் அவர்கள் படைத்திருக்கின்றார்கள் அல்லது வானங்களில் அவர்களுக்குரிய பங்கு என்ன என்பதை எனக்கு காண்பியுங்கள் அவர்களால் இதை காண்பிக்க முடியாவிட்டால் அவர்களிடம் கேளுங்கள் நாம் ஏதேனும் எழுத்து மூலம் இவர்களுக்கு எழுதி கொடுத்திருக்கின்றோமா அதன் அடிப்படையில் தம் இணை வைப்பு செயல்களுக்கு ஏதேனும் தெளிவான சான்றுகளை இவர்கள் வைத்திருக்கின்றார்களா இல்லை மாறாக இந்த அக்கிரமக்காரர்கள் ஒருவருக்கொருவர் அளிக்கும் வாக்குறுதி ஏமாற்றுதலேயாகும் உண்மையில் அல்லாஹுதான் வானங்களையும் பூமியையும் விலகிவிடாமல் தடுத்து வைத்திருக்கின்றான் அப்படி அவை விலகிவிட்டால் அல்லாஹுக்கு பிறகு அவற்றை தடுத்து நிறுத்துவோர் வேறு யாரும் இல்லை சின்னமாக அல்லாஹ் மிகவும் சகிப்புத்தன்மையுடையவனும் பெரிதும் மன்னிப்பவனும் ஆவான் وَأَقْسَمُوا بِاللَّهِ جَهْدَ أَيْمَانِهِمْ لَئِن جَاءَهُمْ نَذِيرٌ لَّيَكُونُنَّ أَهْدَىٰ مِنْ إِحْدَى الْأُمَمِ فَلَمَّا جَاءَهُمْ نَذِيرٌ مَّا زَادَهُمْ إِلَّا نُفُورًا استكبارا في الأرض ومكر السيء ولا يحيق المكر السيء إلا بأهله فهل ينظرون إلا سنة الأولين فَلَن تَجِدَ لِسُنَّةِ اللَّهِ تَبْدِيلًا وَلَن تَجِدَ لِسُنَّةِ اللَّهِ تَحْوِيلًا எச்சரிக்கை செய்பவர் எவரேனும் அவர்களிடம் வந்திருந்தால் உலகில் உள்ள ஏனைய சமூகத்தாரை காட்டிலும் அதிகமாக அவர்கள் நேர்வழி நடப்பவர்களாகி விடுவார்கள் என்று இந்த மக்கள் அல்லாஹுவின் மீது உறுதியான சத்தியம் செய்து கூறிக்கொண்டிருந்தார்கள் ஆயினும் எச்சரிக்கை செய்பவர் இவர்களிடம் வந்துவிட்ட போது அவருடைய வருகை இவர்களில் சத்தியத்தை விட்டு விரண்டோடுவதை தவிர வேறெதையும் அதிகமாக்கவில்லை இவர்கள் பூமியில் இன்னும் அதிகம் இருமாப்பு கொள்ளவும் தீய சூழ்ச்சிகளை செய்யவும் தான் தலைப்பட்டார்கள் உண்மையில் தீய சூழ்ச்சிகள் அவற்றை செய்பவர்களையே தாக்கும் முந்தைய சமூகத்தார்களுடன் அல்லாஹுவின் நியதி எதுவாக இருந்ததோ அதுவே இவர்கள் விஷயத்திலும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று இவர்கள் இப்பொழுது எதிர்பார்க்கின்றார்களா அப்படியென்றால் அல்லாஹுவின் நியதியில் யாதொரு மாற்றத்தையும் எப்போதும் நீர் காண மாட்டீர் மேலும் அல்லாஹுவின் நியதியை அதற்கென நிர்ணயிக்கப்பட்ட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 வரை அவன் அவகாசம் அளித்துக் கொண்டிருக்கின்றான் பிறகு அவர்களுக்குரிய காலம் பூர்த்தியானால் சின்னமாக அல்லாஹு தன் அடிமைகளை பார்த்துக் கொள்வான்